यत्तोक्तम् चेतनाचेतनयोः साधारणः आत्मशब्दः क्रतुज्वलनयोरिव ज्योतिशब्दः इति तन्न अनेकार्थत्वस्य अन्याय्यत्वम् ஒரு சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் தான் சொல்லலாம் முதல்ல நியாயம் இன்னொரு அர்த்தம் சக்திங்கிற அஹ், சப்தத்துக்கு சக்தின்னு ஒரு விருத்தி உண்டு சக்தி இல்லாமலே வேறு விதமான ஆஹ், இன்னொரு அர்த்தத்தை இந்த சப்தம் போதிக்க முடியுமா இல்லையாங்கிறத நல்லா பார்த்து விசாரித்து தீர்மானம் பண்ணி முடியாதுன்னு ஆனா தான் இன்னொரு அர்த்தத்தை சொல்லும் இப்போ கங்காங்கிற பதம் இருக்கு கங்காங்கிற பதத்துக்கு பிரவாகம் ஒரு நதி பிரவாகம் ஜலப்பிரவாகம் தான் அர்த்தம் ஆனால் கங்காயான் கோட்டகா அப்படிங்கிற இந்த வாக்கியத்துல கங்காங்கிற சப்தத்துக்கு அந்த நதி பிரவாகங்கிற அர்த்தத்தை எடுத்துக்க முடியாது ஏன்னா கோஷ சப்தத்துக்கு அர்த்தம் அந்த ஆபீரப்பல்லீக தோஷா ஆபீரப்பல்லீக இந்த எடை எடை எடைக்கே அவளுடைய வீடுகள் இருக்கு அவ கட்டி வைக்கிற குடிசைகள் இந்த குடிசைகள் கோஷகாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் கங்காயாம் கோஷகா கங்கையில கோஷம் இருக்குன்னு சொன்னா அது முடியாது சாத்தியம் இல்லை ஏன் கங்கா பிரவாகத்துல அவ வீடு கட்டி இருக்காங்கிறது முடியாது அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு இந்த கங்காங்கிற சப்தத்துக்கு கங்கா தீரம்னு அர்த்தம் எடுத்துக்க வேண்டியிருக்கு இந்த வாக்கியத்துல இப்ப கங்கா சந்திரத்துக்கு தீரம்னு ஒரு அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்லலாமா ஏன் தீரம்னு அர்த்தம் சொல்லாமலே கங்காங்கிற சந்திரத்துக்கு பிரவாகம்னு அர்த்தம் வச்சிருந்தால் கூட அதனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால தீரம்ங்கிற அர்த்தத்தை இது போதிக்கிறதாக சொல்லிடலாம் அதுக்காக கங்கா சப்தத்துக்கு தீரம்னும் ஒரு அர்த்தம் தீரங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது இந்த இடத்துல இந்த வாக்கியத்துல அதனால அப்படி ஒரு அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்ல முடியாது இதுதான் அந்நாய அநேகார்த்தத்துவத்தை அந்நியாயத்துவாக சொல்லுவாங்க அப்படி சொன்னால் தீரம்னு ஒரு அர்த்தம்னு சொன்னா அனாவசியமா இந்த பதத்துக்கு அனைங்காரத்துக்கும் சொன்னதாக ஆகும் வேற வழியே இல்லைன்னு சொன்னா அந்த பதத்துக்கு அர்த்தங்கள் சொல்லலாம் ஹரிஹி அப்படின்னு ஒரே பதம் இந்த ஹரிஹிங்கிற பதத்துக்கு மகாவிஷ்ணுன்னு அர்த்தம் உண்டு இந்திரன் அர்த்தம் உண்டு சிம்ஹம்னு அர்த்தம் உண்டு வானரம்ங்கிற அர்த்தம் உண்டு சூரியன் அர்த்தம் உண்டு ஏகப்பட்ட அர்த்தம் உண்டு ஹரிங்க இங்க எல்லாம் அநேக அர்த்தத்தை சொல்லித்தான் வேற வழியே இல்லை விஷ்ணுவை சொன்னா விஷ்ணுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால அது கிடைக்கிறதுன்னு சொல்ல முடியுமா முடியாது அதனால வேற வழி இல்லாட்டால் ஒரு பதத்துக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறதாக சொல்லலாம் ஒரு பதத்தை பதத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லிட்டு அந்த அர்த்தத்துடைய சம்பந்தம் இருக்கிறதுனாலேயே மற்ற அர்த்தங்கள் கிடைக்கிறது அந்த சப்தத்தினால சொல்லப்படுறதுன்னு சொன்னால் அதுதான் லட்சணான பேரு அந்த இடத்துல சக்திங்கிற விருத்தியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த ஆத்ம சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு சேதனம்னு ஒரு அர்த்தம் அச்சேதனம்னு ஒரு அர்த்தம்னு நீ சொன்னீங்க இது சொன்னது சரியில்லை சேதனம்னு ஒண்ணுதான் அர்த்தம் சேதனத்தினுடைய சம்பந்தத்தை வச்சிருந்து அச்சேதனத்தில் சில இடத்துல கௌரவமாக ஆத்ம சப்தம் சொன்னதாக சொல்லலாம் यत्तोक्तम् चेतनाचेतनयोः साधारणः आत्मशब्दः क्रतु ज्वलनयोरिव ज्योतिशब्द इति तन्न अनेकार्थत्वस्य अन्याय्यत्वा तस्मात् चेतनविषयः एव मुख्यः आत्मशब्दः சேதனத்துவ உபசாராத் பூதாருக்கு பிரயுஜதே பூதாத்மா இந்திரியாத்மா இது அதனால ஆத்மானா சேதனம் தான் பூதாத்மா இந்திரியாத்மான்னு சொல்லிருக்கேன்னு சொன்னா அது உபசாரம்னு வச்சுக்கோ அதுக்காக அதுவும் அந்த ஆத்மசப்தத்துக்கு அர்த்தம் அசேதனம் கூட ஆத்மசப்தத்துக்கு அர்த்தம் உண்டுன்னு சொல்லப்படாது அப்புறம் சாதாரணத்வேபி ஆத்மசப்தத்தை ந பிரகரணம் உபபதம் வா கிஞ்சித் நிச்சாயகம் அந்தரேண அந்நதர விற்பிதா நிர்தாரயித்தும் சக்கியத்தை இப்போ வேற ஒரு வழியா பூர்வபக்ஷியோட பேசுறேன் நீங்க சொல்றபடி ஒத்துந்தாலும் இதுக்கு புஷ்யத்து குறிச்சன ஞாபகம்னு ஆட்சேபம் பண்றான் சேத்தனம் இந்த ஆத்மசப்தத்துக்கு சேத்தனம் அச்சேதனம் ரெண்டுமே அர்த்தமாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு பிடிவாரம் பிடிக்கிறான் அப்படி சரிப்பா வச்சு முடியும் இந்த சேத்தன சப்தத்துக்கு இந்த சப்தத்துக்கு சேத்தனம் அச்சேதனம் ரெண்டுமே அர்த்தம்னு சொல்லலாம் அப்படி இருந்தாலும் அநேக அர்த்தங்கள் இருக்கிறது இந்த ஆத்மசப்தத்துக்கு அச்சேதனம் தான் அர்த்தம் சேத்தன அர்த்தம் இல்லைங்கிறத நீ எப்படி கண்டுபிடிக்கிறீர்கள் அநேகார்த்தமான சப்தத்தை பிரயோகம் பண்ணினால் இந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறதா அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறதான்னு கேள்வி வருமே சந்தேகம் வருமே அப்ப ஏதாவது ஒரு அர்த்தத்தை தீர்மானம் பண்றதுக்கு ஒரு யுக்தி சொல்லியாங்க சைந்தவமானையான போஜனம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல அவன் சொன்னான்னா சைந்தவ சப்தத்துக்கு அர்த்தம் லவணமா அஸ்வமா அப்படின்னு கேட்ட லவணம் இந்த சமயத்துல சொல்லியிருக்கான் பாரு அப்படின்னு சொன்னான் யுத்தத்துக்கு பரம்பரைக்கு சைந்தவமானையான்னு சொன்னா இப்ப லவானம் இல்ல அஸ்வம் தான் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஆத்மசப்தத்துல ரெண்டு அர்த்தம் வச்சிருந்தா இந்த இடத்துல இந்த ஆத்மசப்தத்துக்கு அர்த்தம் என்னங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது இதுதான் அதுக்கு அர்த்தம்னு சொல்றதுக்கு ஒரு பிரமாணம் வேணுமே பிரகரணம் உபபதம் வா கிஞ்சிக்கு நிச்சாயகம் அந்தரேனா ஒரு பிரமாணமே இல்லாமல் அந்நியதரவர்த்திகா நிர்தாரயிலும் நசக்கியதே ஆத்மசப்தத்தை இந்த ஆத்மசப்தம் சேதனத்தை சொல்றதா அச்சேதனத்தை சொல்றதான்னு இந்த தீர்மானம் பண்ண முடியாது அப்ப நீ எப்படி தீர்மானம் எனக்கு தீர்மானம் இருக்குன்னு இங்க வந்து ஆத்மசப்தம் சேதனா தான் சொல்றதுங்கிறதுக்கு என்கிட்ட பிரமாணம் இருக்குன்னு நினைக்கிறேன் நசாஸ்திர அச்சேதனத்தை நிச்சாயகம் கிஞ்சித் காரணம் அஸ்தி இந்த இடத்துல ஆத்மான்னு அச்சேதனத்தை சொல்லிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பிரமாணமும் இல்லை మన చేతనకి సుదృష్టి ప్రమాణం ఇరుకు ప్రకృతం తు సత్ ఈక్షిత్ సంహితశ్చ చేతన శ్వేతకేతు నహి చేతనస్య శ్వేతకేతో అచేతన ఆత్మా సంభవతి ఇత్యవోచామ తస్మాత్ చేతన విషయ ఇహ ఆత్మశబ్ద ఇది నిశ్చీయతే ஆரம்பத்தில் முதலே பார்த்தோம்னா சத்துன்னு ஆரம்பிச்சிருக்கு அந்த சத் ஈக்ஷிக்கிறது ஈக்ஷணம் பண்ணினதாக சொல்லியிருக்கு அதனால அது சேதனம்னு தீர்மானமாக்குது யாருக்கு உபதேசம் பண்றோமோ அவன் சேத்தனைங்கிறது தீர்மானம் ஸ்வேதகேதுவுக்கு உபதேசம் பண்றாரு அவ அப்பா அவன் சேத்தனைங்கிறதுல ஒன்றும் விக்கிருபத்தியே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த ஸ்வேதகேதுவுக்கு ஆத்மாவாக உபதேசம் பண்ணினதுனாலே இந்த ஆத்மசப்தம் சேதனத்தை தான் சொல்றதே தவிர அச்சேதனத்தை சொல்லலே தீர்மானம் பண்ணலாம் தஸ்மாத் சேதன விஷயா மிக ஆத்மசப்தா இது நிச்சயத்தை ஜோதிஷப்தோபி லௌகிகேன பிரயோகேன ஜுவலனே ஏவ ரூபா अर्थवादकल्पितेन तु ज्वलनसादृश्येन क्रतौ प्रवृत्तः இது அதிருஷ்டாந்தः ஜோதிகிங்கிற ஒரு பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறதாக ஒரு சொல்லி அது கூட சரியில்லை அது ஒரு அர்த்தம் தான் இன்னொரு இடத்துல கவனமாக ஜோதி சப்த பிரயோகம்னு தான் சொல்லணும் எப்படி ஜோதிஷ் சப்தத்துக்கு அக்னி பிரகாசம் தேஜஸ்ன்னு தான் ஜோதி சப்தத்துக்கு அது ஒண்ணுதான் அப்போ கிரதுவையும் ஜோதிஷ்டோமம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் அது கவுனம் என்ன கவனம் அக்னி மாதிரி இருக்காங்க அதாவது ஜோதிஷ்டோமத்துல ஜோதிஷ்டோமம்னு பேரு வந்தது அதுக்கே காரணம் இருக்கு அதுல நாலு விதமான ஸ்தோகங்கள் இருக்கிறதுனால ஜோதிஷ்டோமம்னு சோமம்னா என்ன கேட்டா அந்த சோ அந்த தியானம் பண்ணுவாள் உதாரண கணக்குல ஸ்தோத்திரத்தை தியானம் பண்ணும்போது ஒவ்வொரு சூத்திரத்துல ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் பல ரிக்குகள் உள்ள ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தையும் அவ சாமகானம் பண்ணுவாங்க ஸ்தோத்திரத்துல அப்படி கானம் பண்ணும்போது அந்த ஸ்தோத்திரத்துல இருக்கக்கூடிய ரிக்க பல தடவை ஆவருத்தி பண்ணி தியானம் பண்ணுவான் மொத்தம் புஸ்தகத்துல பார்த்தா மூணே மூணு இருக்கு மூணு இருக்கு இருக்கா சில இடத்துல ரெண்டே இருக்குதான் அந்த மூணு இருக்கு அவ கானம் பண்ற விதத்துல கானம் பண்ணிட்டாள் ஆனால் அந்த ரிக்கம் நிச்சயங்கிறது ஜாஸ்தியாக ஆகிடும் திரிவிருத் அப்படின்பா ஒன்பது என்பான் ಒಂಬತ್ತು ಸಂಖ್ಯೆ பதினஞ்சேன ಪದಿನೆಂಟೇನ வரும் ಸಪ್ತದಶ ಏಕವಿಂಶ ஒன்பது பதினைஞ்சு பதினேழு இருபத்தொன்னு அப்படியாக ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலும் இருக்கக்கூடிய ரிக் சம்சே இத வந்து ஸ்தோமம்னு சொல்றது இந்த ஸ்தோம இந்த இந்த நாலு விதமான ஸ்தோமங்களை ஜோதிஷ்பு அப்படின்னு அர்த்தவாதம் சொல்றது ஏதானிவாக தானி ज्योतिर्विंशि य ஸ்தோமா स्तोमा त्रिवृत् पञ्चदश पञ्चदश सप्तदश एकविंशः ஏதானி வாவிதா வாவதானி ஜோதிகும்ஷி ய ஏதஸ்ய ஸ்தோமாக அப்படிங்கிற வாக்கியமானது இந்த நாலு விதமான ஸ்தோமத்தை ஜோதிஷ்டாக நிரூபணம் பண்றது இப்பேற்பட்ட ஜோதிஷ்டுக்கு ஜோதிஷ் நாலு ஸ்தோமங்களை உடையதாக இருக்கிறதுனால இந்த கிரதுவுக்கு ஜோதிஷ்டோமம்னு பேர் ஏற்படும் இது ஏன் ஜோதிஷ்னு சொன்னால் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகமும் இந்த கிரதுவை பிரகாசப்படுத்தி விடலாம் வெறும் ஒரே ஒரு ஸ்லோகம் இருந்தா அதுக்கு ஜோதி ஸ்லோகம்னு இல்லையா இந்த நாலு விதமான ஸ்லோகங்களும் இருக்கிறதுனால இது ஜோதிஷ் ஸ்லோகம் பிரகாசப்படுத்துறது அக்னி பிரகாசப்படுத்துறது இந்த ஸ்லோகங்களும் இந்த கிரதுவை பிரகாசப்படுத்துறது பிரகாசப்படுத்துறதுனால இதுக்கு ஜோதிஷம் கஷ்டம்தான் இருந்தாலும் இந்த இதை அவர் நினைச்சுண்டு பாஷ்யக்காரர் சொல்றார் அர்த்தவாத கல்பிதேனது ஜுவலன சாதுஷ்யேன கிரதவு பிரவருத்தா இது அதிருஷ்டாந்தா கிரதுவை ஜோதிஷி ஜோதிஷின்னு சொல்லியிருக்கேன்னு கேட்டா கிரதுவை ஏன் ஜோதிஷன்னு சொல்லியிருக்கு இது சிம்மமானவதக மாதிரி அக்னி மாதிரி பிரகாசமா இருக்கிறதுனால இந்த கிரதுவை ஜோதிஷின்னு சொல்லியிருக்கே தவிர கிரதுன்னு ஜோதிஷத்துக்கு ஒரு அர்த்தம் அக்னி சப்தத்துக்கு மாணவகன்னு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லுகிறார் अथवा पूर्वसूत्रे सूत्रे आत्मशब्द निरस्त समस्त गौणत्व साधारण शंकतया व्याख्याय ततः स्वतंत्र एव प्रधानकारणनिराकरणहेतुः व्याख्येयः ತನ್ನಿಷ್ಠಕ್ಕೆ ಮೋಕ್ಷೋಪದೇಶ ತನ್ನಿಷ್ಠ ಇದುವರೆಗೆ ನಮಕು ಮೂರು ಸೂತ್ರ ಹೋಯಿತು ದೀಕ್ಷತೆರ್ನಾಶತ್ವಂ இந்த மூணு சூத்திரத்தையும் எப்படி இதுவரையில் வியாக்கியானம் பண்ணது எப்படின்னா ஈக்ஷதேர் பிரதானமான சூத்திரம் பிரதானத்தை நிராகரணம் பண்ணக்கூடிய முதல் சூத்திரம் இது அங்க சொன்ன காரணத்துக்கு மேல ஒரு ஆக்ஷேபம் வந்தது ஈக்ஷணம் சொல்லிருக்குன்னு சொன்னே அது கௌரவமாக இருக்கலாமே கவனமாக இருந்தால் பிரதானத்தை உன்னால நிவாரணம் பண்ண முடியாது அதுக்கு வந்தது கவுனச்சேன்னா ஆத்மசப்தா ஆத்மசப்தம் இருக்கிறதுனால இந்த ஈக்ஷணத்தை நீ கவனமாக சொல்ல முடியாது ஆத்மசப்தம் கூட கவனமாக இருக்கலாமே அதுக்கு சன்னிஷ்டத்த மோட்சோபதேசா ஆத்மாவே இங்க ஆத்மாவா இருந்தால் மோட்சோபதேசம்ங்கிறது சரியாக வராது அப்படின்னு உனக்கு மேல மேல கேள்விக்கு சொன்னார் அதனால இப்ப எப்படி அங்க கொண்டு போய் சேரணும் அங்கேருந்து இப்படி திருப்பி கொண்டு போகணும் மோட்சத்தை உபதேசம் பண்ணி இருக்கிறதுனால இங்க ஆத்மசப்தம் முக்கியமாகத்தான் சொல்லியாகணும் ஸ்வேதகேதுவுக்கு ஆத்மாவாக சொல்லி இருக்கிறதுனால ஈக்ஷதங்கிற இடத்துல அந்த சத்ப சப்த சப்த ஈக்ஷணம் பிரதானமா அதாவது முக்கியமாகத்தான் இருந்தாகணும் ஈக்ஷணம் முக்கியமாக இருக்கிறதுனால அந்த சச்சப்தத்தினால சொல்லப்பட்ட அர்த்தம் பிரதானமாக இருக்க முடியாது ஆத்மாவாகத்தான் இருந்தாகணும்னு ஒரு ஏக வாக்கியா போச்சு ரெண்டாவது வியாக்கியானம் பண்ற அந்த ரெண்டு சூத்திரத்தை ஒன்னா அதாவது ரீதியா அந்த ஈக்ஷனும் கவனமா இருக்கட்டுமே கேட்டா இருக்க முடியாது ஆத்மசப்தம் இருக்கு ஆத்மாவும் கவனமா இருக்கட்டுமே சொன்னா இருக்க முடியாது ஆத்ம ஜானிக்கு மோட்சம் சொல்லிருக்கு அதனால இது முக்கிய ஆத்மாவா இருக்கணும்னு மூணு சூத்திரத்தை அவர் யோஜனம் பண்ணினார் இப்ப என்ன பண்றாருன்னா ரெண்டு சூத்திரமே இவ்வளவு அர்த்தத்தை சொல்றதுக்கு போறோம் இந்த தன்னிஷ்டத்திய மோக்ஷோபதேசத்தை தனியாக வச்சுக்குவோம் எப்படி கௌனஸ்டே ஆத்மசப்தாத்துன்னு சொல்லியிருக்காரு இல்லையா இந்த இந்த ஆத்மசப்தம் இருக்கிறதுனால ஈக்ஷனுங்கிறது கௌனம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கே இந்த ஆத்மசப்தம் கௌனம் இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுச்சு கேத்துவை சொல்றதுக்கு ஜாக்கிரதையா போட்டிருக்கேன் ஆத்ம சப்தமே கவுனமாக இருந்தால் அது எப்படி ஈக்ஷணத்தை கவுனம் இல்லைன்னு சொல்றதுக்கு சேத்துவாக முடியும் அதனால ஆத்மசப்தாத்னு சொன்னதுனாலேயே இந்த ஆத்மசப்தா முக்கியம்தான்ங்கிறத அங்கேயே தெரிஞ்சு கொடுத்து அதனால ஆத்மசப்தத்துல திருப்பியும் ஒரு கேள்வியை கிளப்பி விட்டு ஆத்மசப்தம் கூட கவனமா இருக்கலாமே அப்படிங்கிற கேள்வியை கிளப்பி விட்டு அதை நிராகரணம் பண்றதுக்காக தன்னிஷ்டத்து மோட்சோபதேசாங்கிற சூத்திரம் வந்ததாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னும் அப்படி அப்படி இல்லாமல் வேறதனுக்கான அரசன் கூட சொல்லலாம்ங்கிறதுக்காக வேறதனுக்கு அரசன் சொல்றாரு இப்ப என்ன சொல்ற இப்போ இதுவும் பிரதான காரணத்தை நிராகரணம் பண்ணக்கூடிய பிரதான சூத்திரமாகவே அழைக்கும் ஈக்ஷட்டேர நாசத்துங்கிற அதே இதுக்கு இதுவும் வருது என்ன சன்னிஷ்டத்த மோட்சோபதேசா இந்த சச்சப்தார்த்தம் பிரதானமாக இருக்க முடியாது ஏன்னா இந்த சச்சப்தார்த்தத்தை ஆத்மாவாக புரிஞ்சின்ற ஸ்வேதகேதுவுக்கு மோக்ஷங்கிற பலம் சொல்லப்பட்டிருக்கு சச்சப்தார்த்தம் பிரதானமாக இருந்தால் பிரதானத்தை தெரிஞ்சின்றவனுக்கு மோட்சரூபலம் வருமா வராது அதனாலேயே சச்சப்தத்தான சொல்லப்பட்டது பிரதானம் இல்லை அப்படின்னு காமிக்கிறது இந்த சொல்றாங்க எப்படி ஈக்ஷணம் சொன்னதுனால சச்சப்தார்த்தம் பிரதானமாக இருக்க கூடாது இருக்க முடியாதுன்னு சொன்னாரோ அதே மாதிரி அந்த சச்சப்த தெரிகின்றவனுக்கு மோட்சம் சொல்லி இருக்கிறதுனாலையும் சச்சப்தார்த்தங்கிறது பிரதானமாகாது அப்படின்னு ஸ்வதந்திர ஏவ பிரதான காரண நிராகரண ஹேது வியாட்சேய சந்நிஷ்டத்த மோட்சோபதேசாஸ்தி தஸ்மாத் ந அச்சேதனம் பிரதானம் சச்சப்தவாக்கியம் அது சூத்திரத்துக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணுங்கிறது சூத்திரத்தை பார்த்தாலே தெரிஞ்சு விடுறது அப்படிங்கிறதுனால திருப்பி எனக்கு வியாக்கியானம் பண்ணலாம் இதுல இப்படிதான் வச்சுக்கணும் அந்நிஷ்டா தன்னிஷ்டான்னு போட்டிருக்கார் சசப்த அர்த்தத்துல நிஷ்டா அப்படின்னு சொன்னால் அதுல ஞானம் வந்து தீவிரமாக அதையே தெரிஞ்சின்றவனுக்கு சாட்சா்காரம் வந்தவனுக்கு மோட்சோபதேசம் பண்ணி அந்த சச்சாப்தார்த்தங்கிறது பிரதானம் இல்லை தஸ்மான் அச்சேதனம் பிரதானம் சச்சப்த வாக்கியம் அதுவா அந்த ஜோதி சப்தத்துக்கு ஜோதி ஸ்லோகம்னு அக்னி அது பிரதி வசந்தம் ஒவ்வொரு வசந்த ரிசுவிலையும் அக்னி பண்ண இது நித்தியம் நித்திய கர்மாவாக வச்சிருக்காங்க வசந்த காலத்துல வசந்த ரிசுவில செய்ய வேண்டியது ஒவ்வொரு வசந்த ரிசுவிலையும் அவ வந்து அந்த அக்னி ஸ்தோகத்தை முடியலன்னு சொன்னா ஒரு தடவை